కారణం ఇది సర్వసమ్మతి గ్రంథం లయ ప్రకరణే పృథివీ అపశుభలీయతే ఆపగా లీయతే ఎదుల్య పృథివీ అపశుభలీయతే ఎదుల్య అపగ్రీద్వావస్థాభిగాయ இல்ல பிரீத் இல்ல பிரதீத்வாவசாமிகாய இல்ல அது அப்படி சொல்லக்கூடாது பிரதீத்வாவசாமிகாய ஜலத்வாவஸ்தா ஜாயிது

அதாவது காரண காரிகால பிரதிபாதன பிரகடனே ஏதா வர்த்ததே ததைவ லேபிரனேபி வர்த்தமானத்வாது பிரிதிவாவஸ்தா ஜலத்வாவஸ்தா பற்றி காரணம் கொடுத்து சரி பிருத்திவியாக ஜலம் உற்பத்தி தான் ஆமாம் ஏதா கேள்வி எழுதா என்ன அதான் சங்கதாமி சொல்றது சங்கிதா சங்கீவி அதான் முடிச்சது ஏதா பிரிதித்வாவஸ்தா காரணம் மகத்துவாவஸ்தான் பற்றி प्रकृतिवस्था प्रगृहीत्वावस्था कारणं मगत्वावस्थां प्रति इत्यस्य कोऽर्थः मगतत्वं प्रति प्रगृतीकारणम् इदेव फलितं तद् जनत्वावस्था जनत्वावस्था प्रतीत्वावस्था अनन्तरं जायमानत्वात् प्रतीत्वावस्था लयाभावे जनत्वावस्था नैव जायते किल अतः प्रतीत्वावस्थावत् जनत्वावस्थापि कारणं भवतु इति कश्चन पूर्वपुरुषः सभायाम् उत्थापितः तैः அது சமாதானம் சொல்றது சமாதானம் பண்ணுறதுக்கு அது சபாயா ந கோபி <laughs> உதிரமை இல்லை அப்ப சுவாமியும் சமாதானம் சொன்னார் அது சொல்ல சொன்னது சொல்லணும் இல்லையோ சொன்ன காரிய நீதி விருத்தி காரணம் தீர்ச்சது காரிய பூர்வவருத்தி காரணம்னா காரிய நீத பூர்வவருத்தி காரணம் தவியம் காரிய காரணம்னா காரணம் ஜாயமானே तदा पूर्वास्ति पुस्तकस्य विद्यमानत्वात् इदमेव कारणं भवेत् ततः काल न कार्यनीतपूर्ववृत्तिकारणम् इति वक्तव्यं सूक्ष्मं गमनीयं सूक्ष्मम्